திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருக்கச்சி மேற்றளி திருச்சிற்றம்பலம் மறையது பாடி பிச்சை கென்றக திரிந்து வாழ்வார் பிறையது சடை முடிமேல் பெய்வளையாள் தன்னோடோ கரையது கண்டங்கொண்டார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால் இறையவர் பாடலாடல் இலங்குமேற்றளியனாரே மாலனமாயன் தன்னை மகிழ்ந்தனர் விருத்தராகும் பாலனார் பசுபதியார் பால் வெள்ளை நீரு பூசி காலனை காலால் செற்றார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளலால் ஏலனர் கடம்பன் தாதை இலங்குமேற்றளியனாரே விண் விண்ணிடை விண்ணவர்கள் விரும்பி வந்திரைஞ்சி வாழ்த்த பன்னிடை சுவையின் மிக்க கிண்ணரம் பாடல் கேட்பார் கண்ணிடை மணியினொப்பார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால் என்னிடை எழுத்து முத்துமானார் இலங்குமேற்றழியனாரே சோமனை அரவினோடு சூழ்த்தர கங்கை சூடும் வாமனை வானவர்கள் வலங்கொடு வந்து போற்ற காமனை காய்ந்த கண்ணார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால் ஏமனின்றாடும் எந்த இலங்குமேற்றெளியனாரே ஊனவருயிரினோடு உலகங்கள் ஊழியாகி தானவர் தனமுமாகி தனஞ்சயனோடே தேர்ந்த காணவர் காள கண்டர் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால் ஏனம கோடு பூண்டார் இலங்குமேற்றழியனாரே மாயனாய் மாலனாகி மலரவனாகி மண்ணாய் தேயமாய் திசையெட்டாகி தீர்த்தமாய் திரிதர்கின்ற காயமாய் காய தொள்ளார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால் ஏயமென்றோழி பாகர் இலங்குமேற்றழியனாரே மண்ணினையுண்ட மாயன் தன்னையோர் பாகங்கொண்டார் பண்ணினை பாடியாடும் பக்தர்கள் சித்தம் கொண்டார் கண்ணினை மூன்றும் கொண்டார் காஞ்சி மாநகர் தன்னுள்ளால் எண்ணினை எண்ண வைத்தார் இளங்குமற்றளியனாரே செல்வியை பாகம் கொண்டார் சேந்தனை மகனா கொண்டார் மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி கல்வியை கரையிலாத காஞ்சி மாநகர் தன்னுள்ளால் எல்லியை விளங்க நின்றார் இலங்குமேற்றெளியனாரே வேரிணையின்றி என்றோ விளங்குழி மருங்கினாளை கூறியல் பாகம் வைத்தார் கோளராமதியும் வைத்தார் ஆரினை சடையுள் வைத்தார் அணி பொழேர் கட்சி தன்னுள் ஏரினை ஏறும் எந்தை இலங்குமேற்றழியனாரே தென்னவன்மலை எடுக்க சேழை நடுங்க கண்டு மன்னவன் விரலாலூன்ற மணிமுடி நெறியவாயார் கண்ணலின் கீதம் பாட கேட்டவர் காஞ்சி தன்னுள் இன்னவர் கருளி செய்தார் இலங்குமேற்றளியனாரே சுவாமி திருமேற்றளிநாதர் அம்பாள் திருமேற்றளி நாயகி திருச்சிற்றம்பலம்